வல்லமை வாய்ந்த ரப்புல் அல்லாஹ் ஜெல்ல ஜலாலுஹு அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாவதா மேலும் எங்கள் தலைவர் முகமது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் குடும்பத்தார்கள் இன்னும் கியாமத்த வரையில் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக மேலும் இந்த புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்ற வந்த அட்டிகாப்புடைய அமர்ந்திருக்கும் எல்லாம் வல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹானஹு என்னும் ஹதீஸின் மூலமாக எதையெல்லாம் எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும் குரான் என்னும் ஹதீஸின் மூலமாக இதையெல்லாம் எங்களுக்கு தடுத்து இருக்கின்றானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் கனிமானவர்களே சகோதரர்களே அல்லாஹு இந்த உலகத்துல எங்களுக்கு குறுகிய கால கொஞ்சம் கால வாழ்க்கை ரபுல் ஜலாலும் எங்களுக்கு தந்திருக்கிறான் நாங்க எதிர்நோக்க இருக்கக்கூடிய காலம் பெரிய ஒரு காலம் ஆஹராவுடைய காலங்களை எப்படி ஒப்பிடுறாங்கன்னு சொன்னா சொல்லலாஹோ அலேஹி வசல்லம் எங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறாங்க கடல்ல விரல போட்டு எடுக்கிற நேரம் வடியக்கூடிய துளி அத துனியாவுடைய வாழ்க்கைக்கும் முழு கடலையும் ஆசுராவுடைய வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு காட்டுறாங்க சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எங்கட பார்வையில நாங்க மிச்ச காலம் வாழ்றோம் பல வருடங்கள் வாழ்றோம் என்றதை நாங்க நினைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இந்த காலத்துக்கு ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் ஒப்பிட்டு காட்டின முறை இருக்குது ஒரு சின்னொரு தண்ணி தொட்டுக்கு அதாவது அந்த ஒரு கப் ஒரு கோப்ப ஒரு ஆறு குளம் கிணறு ஒப்பிட்டு காட்டல ஒரு துளி தண்ணீர் ஒப்பிட்டு காட்டினாங்க சொல்லலாம் அலையோ சொல்லும் ஒரு துளி தண்ணீர் கடல்ல கைய போட்டு எடுக்கிற நேரம் வடியக்கூடிய அந்த துளி தண்ணீர் இந்த இந்த வாழ்நாளுக்கு இந்த வாழ்க்கை ஒப்பிட்டு காட்டினாங்க எங்கட பாருங்க இது பெரிய ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னென்னமோ இதுல சாதிச்ச மாதிரியான ஒரு கற்பனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எவ்வளவு சாதிக்க போறோம் நினைச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி எல்லாம் செய்யணும் இந்த மாதிரியான இந்த மாதிரி ஊடு கெட்டு ஊடு கெட்டணும் அதே போல எங்களோட பிள்ளைகளை இப்படி எல்லாம் வளர்க்கணும் டாக்டராக டாக்டராக இன்ஜினியராக ஆகணும் பல சிந்தனைகள் எனக்கு பல மக்கள் உட்கார்ந்து இருந்தாலும் எத்தனை பேர்த சிந்தனைக்கு எத்தனை பேர்த சிந்தனை மெச்சாமன்னு தெரியா வேறுபட்ட சிந்தனைகள் நிறைஞ்சவர்களாக நாங்க இருக்கிறோம் எங்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைன்ல நாங்க யோசிப்போம் இதுல நாங்க டெவலப் ஆகணும் ஆனா எங்களுக்கு குறுகிய காலம் தரப்பட்டிருக்கிறது என்ற சிந்தனையை நாங்க மறந்திருக்கோம் வேளாணவர்களே கொஞ்சம் நாங்க சிந்திச்சு பார்க்கணும் ரபுல் இசத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த காலம் இருக்குது இது மிகவும் பிரயோசனமானது இது தயாரிப்பு செய்யறதுக்கு தரப்பட்ட காலம் அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யறதுக்கு தந்த காலம் இந்த காலத்தை நாங்க வேற என்னத்துக்கோ பயன்படுத்தி கொண்டு வேற என்னமோ சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னா நாங்க தான் நஷ்டவாளிகள் அல்லாஹு சுபானுவத்தாலா இந்த அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யறதுக்கு உண்டான ஒரு எங்களுக்கு விளைச்சல் நிலமாக இந்த துனியாவெல்லாம் தந்திருக்கான் வேளாணவர்களே அந்த வாழ்க்கைக்கு நாங்க எங்களை தயாரிப்பு செய்யணும் மௌத்துரிய சிந்தனை எங்களுக்கு நாங்க எடுத்துக்கொள்ளணும் நாங்க தயாராக இருக்கணும் ஏனென்று சொன்னா மௌத்துரிய சிந்தனை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டிய நிலைமை நாங்க ஒவ்வொருத்தரும் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு இருப்போம் பல ஜனாதாக்களை சந்திச்சிருப்போம் பல மாதிரியான நிகழ்வுகள் சில நேரம் நாங்க ஒருத்தர நோயாளி ஒருத்தர சந்திக்கிறதுக்கு போயிட்டு ஒருத்தர் வந்திப்பாரு நோயாளிய சந்திச்சுட்டு வந்து வீட்டுல வைஃபும் அவரும் பேசிக்கொண்டிருப்பாங்க என்னது அவர் என்ன சுவர் இல்ல நாளைக்கு ஹயாத்தோட இருக்கிறே சுவர் இல்ல அப்படி இழுத்து கொண்டு இருக்கிறாரு அல்லாட ஏற்பாடு சொன்னவர் அடுத்த நாள் மவுத் இழுத்து கொண்டு இருக்கிறாரு அவரை சுவர் இல்லைன்னு சொன்னவர் மவுத்து இழுத்து கொண்டு இருக்கிறவருக்கு கோமா ஸ்டேஜஸ்ல ஹயாத்தோட தான் நிற்கிறார் அவரு ஹயாத்தோட இருக்கிறார் எனவே கொஞ்சம் நாங்க சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும் எங்களுக்கு வர இருக்கக்கூடிய இந்த மவுத்து இருக்குது அதுக்கு வயசு இல்ல காலம் இல்ல அல்லா நாடின மாதிரி எங்களுக்கு எழுதின மாதிரி அது நடக்கும் நாங்க நினைச்சி போயிட்டு சேர்ந்து கொள்ளலாம் கபருக்கு எல்லாம் தயாரிப்பு செஞ்சுட்டோம் இப்ப கபருக்கு போவோம்னு எங்களுக்கு போவேலாம் கூப்பிடுற நேரம் தயாராக இருக்கும் அது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மனைவி ரப்ப கூப்பிட்டாங்க உடனே போகணும் பேசிக்கொண்டு கொஞ்சி கொண்டிருக்கக்கூடிய புள்ளே அல்லாஹு சுபானோத்தால உடனே இந்த நிமிஷத்தான் தான் ரூஹ கைப்பற்றணும் என்று எழுதிருந்தா அந்த இடத்துல புள்ளே வைக்கணும் அடக்கிறது மேலானவர்களே கொஞ்சம் சிந்தனை எடுத்து பார்க்கணும் மௌத்த மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மௌத்துக்கு கட்டாயம் நாங்க தயாரிப்பு செய்வோம் தயாரிக்கிறதுக்காக அனுப்பிக்கிற இடத்துல வேற என்னென்னமோ சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரை விட நான் நல்ல வரணும் பிசினஸ் டெவலப் ஆகணும் இப்படியே என்னென்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க மா சொன்னாங்க நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் அனுப்பப்படல எதற்காக வேண்டி சொத்து செல்வங்களை சேகரிக்கிறதுக்கும் வியாபாரிகள் ஒத்தராகவும் ஆகணும் என்று நான் அனுப்பப்படல எனக்கு வகை அறிவிக்கப்படல என்பதாக சொல்லலாளன்னு சொன்னாங்க மேலானவர்களை எங்களோட சிந்தனையை நாங்க சீராக்கி கொள்வோம் ஆசிராவுக்கு தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக நாங்க ஆகணும் மேலானவர்களே இந்த ஆசிராவுக்கு தயாரிப்பு செய்யறது மௌத்துடைய சிந்தனையில நாங்க வாழணும் இந்த தயாரிப்பு எவ்வாறு செய்யறது இந்த தயாரிப்பு எவ்வாறு நாங்க செய்யறது அல்லாஹுடைய நம்பிக்கை இருக்கும் ரசூல் சல்லாஹூ அலஹி வசலமோட வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்து நடக்கும் மௌத்துடைய சிந்தனையோட வாழணும் அல்லாவுடைய வாதால எங்களுக்கு யமீ கோணும் அல்லாஹ் இதை செய்ய சொன்னா செய்யறது செய்ய வானமெண்டா செய்யாம இருக்கிறது செஞ்சா இந்த கூலி எனக்கு கட்டாயம் கிடைக்கும் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்கும் மேலானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எங்களுக்கு சில விஷயங்கள் நன்மைகள் எங்களுக்கு சொல்லப்படுது இதுக்கு பத்தாயிரம் நன்மை இதுக்கு ஐம்பதாயிரம் நன்மை இதுக்கு ஒரு லட்சம் நன்மை என்பதாக எங்களுக்கு சொல்லப்படுது அல்லாட பாதையில போற நேரம் தத்துல வந்தால் நினைவு காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னது ஒரு அல்லா சொன்னா நாற்பத்தி ஒன்பது கோடி அல்லா சொன்ன நன்மை கிடைக்குதுன்னு நினைவு காட்டப்படுது வேளாண் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் வார்த்தை மூலமாக ஒவ்வொன்றும் சொல்லப்படுது ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ஒரு கோடி நாற்பத்தி ஒன்பது என்ற ஒவ்வொரு மாதிரி எங்களுக்கு நினைவு காட்டப்படுது ஆனா எங்கட உள்ளத்துல அதோட பிரதிபலிப்பு இல்ல அதனால மாற்றம் வருது இல்ல யக்கீன் இல்ல அல்லாத வாதால யக்கீன் இல்ல எங்களுக்கு அதே மாற்றம் எப்ப வரும் நாங்க எப்பயும் வச்சிருக்கிறோமே இந்த பணம் இருக்குது இது கேஷ் ஆனா நாற்பத்தொன்பது கோடி கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு அப்படியே வாங்கி கொடுத்துருவாரு இவ்வளவு கிடைக்குமான்னு நினைப்பாங்க மேலானவர்களே எங்களுக்கு இதுல என்ன சரி செய்யலும் என்று படுது ஆனா ரப்புடைய வாதால என்ன சரி செய்யலும் என்ன சரி நடக்குமா என்ற சந்தேகம் தான் எங்களோட உள்ளத்துல ஈமான் இருக்கிற குறைப்பா எங்ககிட்ட ஈமான்ல எப்பயும் வரணும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவனோட வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்து நடக்கணும் யாராக இருந்தாலும் சரி சின்ன வயது பிள்ளையாக இருந்தாலும் சரி மூத்தவங்களாக இருந்தாலும் சரி வாலிபர்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் நபி அவங்கள முன்மாதிரியாக தான் எடுக்கணும் வேற யாரும் எங்களுக்கு முன்மாதிரியாக எடுக்கலா ஏன் நாங்க களிமா சொல்லி அடுத்ததாக என்ன சொல்லி இருக்கிறோம் இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் என்று இந்த களிமாவை சொல்லி நபி அவங்கள காட்சி சொல்லி ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் அல்லாட தூதர் இந்த தூதர் மட்டும்தான் எங்களுக்கு முன்மாதிரி நபிசல்லாஹு அலைஹி செல்லம் அவங்க என்னென்ன முன்மாதிரிகளை காட்டி எங்களுக்கு தந்திருக்கிறாங்களோ அந்த முன்மாதிரிகளை எங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது தான் நாங்க முஸ்லீம் என்று பேரளவுல இல்ல வாழ்க்கையில காட்டுறதுக்கு ஒரு ஒரு காரணமாக மேலானவர்களே சகோதரர்களே அல்லாஹு சுபஹானுவ தாலா எங்களுக்கு பல உதாரணங்களை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மூலம் எங்களை காட்டிட்டாரா நபின்னு சொன்னா சல்லாஹூ அலஹி வசல்லம் ஒரு முறை தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு சஹாபி வந்து சேர்ந்து கொள்றாங்க அந்த நேரம் எப்படின்னு சொன்னா நபி சொல்லாஹு அலைவசலம் ருக்கூல இருக்கிறாங்க வந்து சேர்றாங்க சேர்ந்த உடனே அவங்களோட சேர்ந்த உடனே ருக்கூலேருந்து அபிதாளுக்கு வாராங்க அந்த சஹாபில வாயிலேருந்து திக்கர் சத்தமாக வருது ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தய்யீபன் முபாரகன் பீம் என்று சத்தமாக வந்து ரசூல் சல்லாஹு அலைவசலம் தொழுகையை நடாத்தி முடிஞ்சு தலான் கொடுத்ததன் பின்னால கேட்டாங்க யாரு இந்த திக்ர சத்தமாக சொன்னது ரப்பனால லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் பையன் முபாரகன் பீ என்ற திக்ர யாரு சத்தமாக சொன்னது என்பதை யார சொல்லலாம் கேட்டான் ஒரு சஹாபி அந்த சஹாபி சொல்றாங்க யார சொல்லலாம் எனக்கு சத்தமாக வந்தது யார சொல்லலாம் சொன்னாங்க சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் நீங்க சொன்ன அந்த திக்கரை கேட்டு கிட்டத்தட்ட முப்பது மலக்குமார்கள் இதனுடைய நன்மையை எழுத போட்டிட்டு கொண்டிருக்கிறாங்க மேலானவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹுடைய வாதால எங்களுக்கு எத்தையும் இருக்கணும் நாங்க செய்யக்கூடிய இந்த திக்கர்ல இவ்வளவு நன்மைகளை ரப்ப எனக்கு தாரான் என்ற எத்தையும் எங்களுக்கு இருக்கும் எங்களோட ரப்பு கஞ்சன் இல்ல நன்மைகளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறான் ஆனா எதிர்பார்க்கிறான் எஹ்லாசோட செய்யணும் எனக்கு மாத்திரம் செய்யணும் வேற யாருக்கும் காட்டுறதுக்கு செய்யக்கூடாது என்றதை ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலாலும் எதிர்ப்பான் சில நேரம் நாங்க யோசிப்போம் நாங்க நிறைய அமல்கள் செஞ்சிருப்போம் என்று சொல்லி ஆனா அதுல அல்லாஹ் தேர்ந்தெடுக்க போறது எத்தனை என்றது எங்களுக்கு தெரியாது சொல்லுவாங்க எத்தனையோ பேர்ல நான் எங்கட புள்ள ஃபர்ஸ்ட் வந்து எங்கட புள்ள செகண்ட் வந்து எங்கட புள்ள தேர்ட் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ரபுல் இசத் அல்லாஹ் ஜெல்ல ஜலாலுஹோ அவ்வளவு பேர்த்த அமலும் ஒத்தர்கிட்ட பல அமல் இருந்தாலும் அதுல தேர்ந்தெடுக்க போறது இஹ்லாஸுடைய அமல் இஹ்லாஸோட அமல் செய்யறது மிச்சம் கஷ்டம் ஏன்னு சொன்னா நப்சு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தயாராக இருக்குது நஷ்டம் சைத்தான் ஒன்று செய்யுது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு என்னையால் என்ன அமல் செய்யணுமோ அதை செஞ்சு காட்டி கொண்டிருக்குது ரப்புக்காக வேண்டி செய்யற நீயத்தை உடனே உடனே உடைக்குது இப்ப அல்லாஹான் இஃபிலாஸ் ஒரு தக்பீர் கேட்டாரு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் அவருக்கு தெரிஞ்சவரோ யாரோ வாதாரோ அந்த நேரம் என்ன செய்யறாரு உடனே இஃபிலாஸ் அவர்கிட்ட இல்லாம போது தொழுகையை நீட்டுறாரு மிச்ச நேரம் கூடைக்கிறார் மிச்ச நேரம் சுஜூதிலைகிறார் அமல நீட்டி காட்டுறாரு இஃபிலாஸ் உடனே இல்லாம போகுது குரான் ஓதுறாரு மூடி வைக்க பாக்குறாரு யார் ஒருத்தர் வாரா அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் தன் அமல் அவருக்காக வேண்டி செய்கிறார் மேலானவர்களை கொஞ்சம் நாங்கள் சிந்தனை கேட்டு பார்க்கணும் இஹ்லாஸ் இல்லாம செய்யக்கூடிய அமல் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாங்கள் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும் இஹ்லாசுடைய அமல் அல்ல எதிர்பார்க்கலாம் அதே போல சொன்னாங்க எங்களோட சகோதரருடைய முகத்தை பார்த்து லேசாக புன்னுருவல் பூக்குறது லேசாக சிரிக்கிறது இது சதக்காவுடைய நன்மை தரும் என்பதா சொல்லலாம் சொன்னான் சதக்கா என்ன என்ன தெரியும் இஸ்லாத்தோட ஒரு ஈச்ச பழம் துண்ண கொடுத்தாலும் மலை அளவு நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்றோம் இந்த மாதிரியான நன்மை அல்லா சிரிப்புல எங்களுக்கு தாரான் லேசான சிரிப்புல எங்களுக்கு தாரான் வேளாணவர்கள் இந்த சிரிப்பும் சிலருக்கு சிரிக்க இல்லாம சிரிக்க கஷ்டம் அவங்க அப்படியே அந்த கல்லு மாதிரி ஒட்டி கல் அப்படியே இருப்பாங்க சிரிக்க மாட்டாங்க சிரிக்கிறது கஷ்டம் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க யார்கிட்ட நாங்க கேட்டோம் என்று சொன்னா தக்குவாவுடைய அடையாளம் என்ன என்று சொன்னா நிறைய அடையாளங்களை சொல்லுவாங்க அவர் தகஜத்துக்கு எலும்புவாரு அழுவாரு குரான் ஓதுவாரு திக்கிர் நினைப்பாரு துவா செய்வாரு தொழுகையிலே நேரத்தை கழிப்பாரு மேலானவர்களே சகோதரர்களே இது அடையாளம் இல்லைன்னு சொல்லல தக்குவாதாருடைய அடையாளம் இது இருந்தாலும் இதோடு இந்த தபத்தும் இருக்குது இந்த லேசாக சிரிக்கக்கூடிய இந்த சிரிப்பு இருக்குது இதுவும் தக்குவாதாருடைய அடையாளம் இமாம்கள் சொல்றாங்க எப்படின்னு சொன்னா நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட விழுகிறதுக்கு ஒரு காரணம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க நபி அவங்கள்ட்ட என்ன விஷயத்துக்கு விழுந்தாங்கன்னு சொன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த தபசும் இந்த சிரிப்புல இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள் அவ்வளவு முக்கியமான ஒரு சுண்ணத் இந்த சுண்ணத்தை எங்ககிட்ட இல்லாம இருக்குதுல்ல நாங்க இதை எடுத்துக்கொள்வோம் இதுல எவ்வளவு பெரிய கூலி ரப்ப வச்சிருக்கிறான் அல்லாட அதால யக்கீன் இருக்கும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தையில யகீனை கொண்டு மேலானவர்களே சகோதரர்களே அஹூது பில்லாஹி சமியல் அலிமின ஷேதானின் ரஜீம் என்று நாங்க துஆ இப்படி ஓத மூணு முறை ஓதணும் என்று சொல்லி நாங்க படிச்சிருக்கிறோம் ஓதுறோம் இதுல எவ்வளவு பெரிய நன்மை ரப்பல் இசத் அல்லாஹ் ஜெல்ல ஜலாலு எங்களுக்கு தாரான்னு சொன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மலக்குமா இருக்கிற அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்துக்கு மகிழ்ச்சி துவா செய்யறதுக்காக வேண்டி தயாரிச்சு நிறைய நன்மைகள் ரப்பல் இசத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு தாரான் ஆனா எங்களுக்கு இதுல பொறுமதி விளங்குது இல்ல நொம்பசா விளங்குது இதுல உசுறு இல்லாத மாதிரி எங்களுக்கு விளங்குது கேஷாக விளங்குது ஏன்னா எங்களுக்கு நம்பர் கேஷாக விளங்கணும் அப்பதான் நாங்க உதாரம் ஆகும் இவ்வளவு கிடைக்குதா இப்படியா நாங்க செய்வோமே இவ்வளவு நன்மைகள் இவ்வளவு ஆயிரம் நன்மைகள் என்று சொல்ற நேரம் எங்களுக்கிட்ட தயாரிப்பு இல்ல யோசிக்கிறதும் இல்ல சொல்றாங்க கேட்டுட்டு போவோம் முயற்சி செய்யறதுக்கு தயார் இல்ல ஏன் யக்கீன் இல்ல பேர் முஸ்லிம் என்று வச்சிருக்கிறோம் ஆனா அல்லாத வாதால யக்கீன் இல்லைன்னா நான் கொஞ்சம் யோசிக்கணும் என் பேரளவுல நான் முஸ்லிமாக இருக்க தகுதியா மேலானவர்களே சகோதரர்களே அல்லாஹு சுபானுவத்தாலா எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறான் ஏராளமான நன்மைகள் சூரத்தில் பாத்தியா தொல்வையில் ஓதுறோம்னு சொன்னா எத்தனையோ ஆயிரம் நன்மைகள் ஒரு சூரத்தில் பாத்தியா ரப்பல்லா ஜெல்ல ஜலாலும் அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை சூரத்தில் பாத்தியாக்கள் ஓதி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பார்க்கணும் மேலானவர்களை சகோதரர்களே அல்லாஹு சுபானுவத்தால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மூலம் எங்களுக்கு பல வாழ்க்கையில முன்மாதிரிகள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க செய்யக்கூடிய வியாபாரம் நான் சரியாக செஞ்சு கொண்டிருக்கிறேன் நாங்க செய்யக்கூடிய தொழில் நான் சரியாக செஞ்சு கொண்டிருக்கிறேன் கஸ்டமரோடு நல்ல முறையில நடந்து கொள்றேன் எல்லாம் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க எல்லாம் சரியா செஞ்சு கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் நாங்க அலசி ஆராய்ச்சி பார்க்கல நாங்க செய்யற வியாபாரம் சரியா ஹலாலன்னு நினைச்சு கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறேன் சில பேர் அதுல ஹராம் கலந்திருக்கலாம் சொன்னாங்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பலபு கத்வில் ஹலாலி ஃபரீதாத்தின் பாதல் ஃபரீதா ஹலாலான தொழில தேடுறது பரலானவைகளுக்கு பின்னால பரலான ஒரு விஷயம் இருக்குமென்னு சொன்னா ஹலாலான தொழில தேடுறது என்பதா சொல்லலாம் மேலானவர்களே சகோதரர்களே எங்களுக்கு எழுதின ரிஸ்க் எங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் அதை எழுதி முடிஞ்சு சொன்னாங்க எப்படி சொல்லுவாங்க மேல ஒட்டுற மண்ணு தான் ஒட்டு மண்ணுவாங்க விழுந்தாங்க அதே மாதிரி எங்களுக்கு எழுதினது தான் கிடைக்கும் ஆனா எங்கட முயற்சி தான் அது ஹலாலாக கொண்டு வந்து சேர்க்கிறதும் ஹராமாக கொண்டு வந்து சேர்க்கிறது நாங்க செய்யற முயற்சி ஒழுங்கான முயற்சி செய்யணும் எங்களுக்கு விளங்கணும் நாங்க செய்யற தொழில் ஹலாலா அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதை சேராஞ்சி பார்க்கணும் நான் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ரிஸ்க் ஹலாலாக கொண்டு வந்து கொடுக்குறேனா கஷ்டப்பட்ட என் பிள்ளைகள் நல்ல வரணும் என்ற சிந்தனையில என் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகள் நல்ல வர மாதிரி இருக்கிறாங்களா நல்ல வருவாங்களா வர மாட்டாங்களா ஏன் நான் கொடுக்கக்கூடிய ரிஸ்க் எப்படி கொண்டாந்து கொடுக்குறேன் இந்த சிந்தனைகளுக்கு எடுக்கணும் பேச்சில சில ஹராம் கலந்திருக்கும் பேச்சில பொய் மூலமாக வரக்கூடிய ரிஸ்க் ஹராமாக போகும் பொய்யின் மூலமாக எல்லாரும் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து எடுத்து பார்க்கணும் என்று சொன்னா சிலர்களோட சிந்தனை எப்படி இருக்கும் என்று சொன்னா கண்ட பிள்ளைய உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அரபுல ஒரு நாளும் குச்சி வளைஞ்ச நிலைமையில நிழல நேராக எதிர்பார்க்கலாம் குச்சி வளைஞ்ச நிலைமையில நிழல நேராக எதிர்பார்க்கலன்னு சொல்லுவாங்க என்னத்துக்கு சொல்றோம்னு சொன்னா பெற்றோர் அதாவது குடும்பத்துக்கு மூத்தவங்க எதிர்பார்க்கிறாங்க தன்னுடைய வாயில பிஸ்டலை வச்சுக்கொண்டு தன் வாயில பிஸ்டலை வச்சுக்கொண்டு எதிர்பார்க்கிறாங்க என் புள்ளட வாயில மிஸ் இருக்கணும் என் புள்ளட வாயில மிஸ் இருக்கணும் தண்ட மகளை பேணுதலாக எதிர்பார்க்கிறாங்க தந்த மகளை யாரையும் பார்க்க கூடாது அழகான முறையில் பேணுதலாக இருக்கணும் இந்த நேரம் குரானோட திக்கரோட தொழுகையோட இருக்கணும் மகளை அப்படி இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடிய தாய் எந்த நேரமும் நாடகத்தில் இருக்கிறாங்க எந்த நேரமும் நாடகத்தில் இருக்கிறாங்க எந்த நேரமும் டிவியில இருக்கிறாங்க மேலானவர்களே நாங்க ஒன்றை எதிர்பார்க்கிறோம் சொன்னா கட்டாயம் அதுல எத்தையும் நம்பிக்கை எங்களுக்கிட்ட இருக்கணும் எங்களுக்கிட்ட சேஞ்ச் இருக்கணும் நாங்க எங்களுக்கிட்டே மாற்றம் இல்லாம எதிர்பார்க்கிறோம் ஏண்ட மகண்ட வாயில மிஸ்வா ஏண்ட புள்ளட கையில புறான் ஏண்ட புள்ளட பார்வையில பேணுதல் என்ன மனைவிட பார்வையில பேணுதல் நாங்க என்னென்னவோ பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனா எங்களோட மனைவிய பாதுகாத்து வச்சிருக்கிறோம் அங்கங்க போவானோம் அதை பார்க்கவானும் ஆனா நாங்க நினைச்ச மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறோம் எங்கட பார்வையில மனைவி ஒன்றும் பார்க்கலாட்டியும் நாங்க எப்ப தவற பாக்கிறோமோ அவங்களும் பார்ப்போம் என்ன தடுக்கப்பட்டீங்களோ அதை நாங்க செய்யறோமோ அது அவங்களும் செய்வாங்க நாங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன மனைவி ஒன்றும் செய்யக்கூடாது என்ன மகள் ஒன்றும் செய்யக்கூடாது என்ன மனைவி என்ன மகள் பேணிதலாக இருக்கணும்னு நினைக்கிறவன் சொன்னா அது சாத்தியம் இல்லை அந்த லாயத்தகையும் என்று மாதிரி குச்சி வளைஞ்சிருந்தா நிழலும் வளைஞ்சுதான் இருக்கு குச்சி வளைஞ்சிருக்கு நிழல் நேரம் இருக்கணும் என்றதை எதிர்பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் நாங்க சிந்தனைக்கு இருக்கணும் மாஷாலான்னு சொல்லி இங்க வந்து எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வச்சுட்டு என்னது அல்லாவால கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழணும் என்று நேர காலத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கோம் உட்கார்ந்து இருந்தாலும் கொஞ்சம் நாங்க சிந்தனைக்கு எடுத்து பார்க்கணும் நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் எங்கட மனைவி மக்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நிலைமை இப்ப நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் என்ன நிலைமையில இப்ப அவங்க இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் சிந்தனைக்கு எடுத்து பார்த்தா விளங்கும் சில நேரம் சில மனைவி மக்கள் மாஷால கவப்புடைய சூறா ஓதிப்பாங்க திக்கில் லைப்பாங்க என்ன சரி ஒரு அமல் லைப்பாங்க இன்னும் சிலர்கள் பகலுக்கு உண்டான உணவை சமைச்சு கொண்டிருப்பாங்க என்ன சரி வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க ஆனா இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்க இப்பயும் நாடகத்துல இங்க ஜும்மாவுடைய அமல் நடக்குது வீட்டுல மனைவி டிவியோட இருக்காங்க பிள்ளைகள் நாடகத்துல படத்துல இருக்கிறாங்க இப்ப நாங்க தயாரிப்பு செஞ்சு கொடுத்துட்டு அமல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நினைக்கவானம் இந்த நிமிஷமும் கேள்வி கணக்கு எங்களுக்கு கேட்கப்படாது இந்த நிமிஷமும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் ஏன் அவர்களுக்கு பொறுப்புதாரிகள் நாங்க தான் மனைவிக்கு பொறுப்புதாரி நாங்க தான் அதே போல பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரையும் நாங்க தான் சில நேரம் பிள்ளை பிள்ளையில சொல்ற நேரம் சிலவங்களுக்கு படாது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றதுன்னு நினைப்பாங்க பிள்ளைகள் சொல்றது எத்தனை வயசு போனாலும் புள்ள புள்ள தான் புள்ள புள்ள இல்லாம போயிடலாம் அதனால நான் கொஞ்சம் சிந்தனை கேட்கணும் அந்த எங்கட மகனாக இருந்தா தோளுக்கு மேல வளர்ந்தாரும் அவரும் புள்ளதான் சிலவங்களோட தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் ஒண்ணும் சொல்லலாம் அந்த வளர்ந்த புள்ள இந்த ஜும்மாவுடைய நேரம் சில வேலை இந்த இடத்துல இல்லாம இருக்கலாம் ஜும்மாவுடைய நேரம் இந்த இடத்துல இல்லாம இருக்க எங்க இருப்பாரு சில நேரம் கூட்டாளியோட எங்க சரி பீச்சுக்கு போய் இருப்பாரு எங்க சரி சுத்தி கொண்டு இருப்பாரு இல்லாட்டி எங்க கிரவுண்ட்ல மேட்ச் விளையாடி இன்னும் முடியாம இன்னைக்கு இன்னும் விளையாடி கொண்டிருப்பான் இதுக்கெல்லாம் பொறுப்புதாரி வாப்பா இதுக்கெல்லாம் பொறுப்புதாரி வாப்பா கேட்டா சொல்லும் இங்கனைக்கு தப்பேலும் வார்த்தை ஒன்று கொடுத்து அதுல தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் இப்ப என்ன சொல்றது இப்ப இந்த வார்த்தை இங்க தப்பேல ரப்பு கிட்ட இதை சொல்லலாம் அல்லா கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி தப்பி கேளும் என்று சொல்லி யாரும் நினைச்சிடாரு கட்டாயம் கேள்வி கணக்கு கேட்பான் என்று சொன்னா பொறுப்புதாரிகள் கட்டாயம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவாங்க சொன்னாங்க சொன்னாங்க ஒரு மனிதன் இருக்கிறாரு அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பொறுப்புகள் அவர் சரிவர நிறைவேற்றாத நிலைமையில மௌத்தாவார் மௌத்தாகிடுவார்னு சொன்னா இவருக்கு ஸ்வர்க்கம் ஹராமாக்கப்படும் என்கிறார் சொல்லலாரு மேலானவர்களே கொஞ்சம் சிந்தனை கடித்து பார்க்கணும் எங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் தரப்பட்டீங்க எங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் தரப்பட்டீங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன் தகப்பன் இங்க இருக்கிறாரு மனைவி மக்கள் வெளியேறிந்து என்ன செய்யறாங்களோ தெரியாதுன்னு சொல்லி சில நேரம் இப்படியும் இருக்கலாம் தக தகப்பனும் இங்க வாப்பாவும் இங்க புள்ளையும் இங்க ஆனாலும் இந்த நிமிஷமும் கேள்வி கணத்துல மாட்டிக்கொள்வார் வாப்பா என்னன்னு சொன்னா புள்ளைய வளர்த்திருக்கிற முறை புள்ள பல்லுள்ளுக்கு இருக்கிறாரு ஆனாலும் வாப்பா பள்ளியில புள்ள அந்த மூலையில சாஞ்சு கொண்டு என்ன செய்யறாரு பொத்துவா நடந்து கொண்டு இருக்குது எப்படின்னு சொன்னா சொன்னாங்க சல்லா அலிசல்லம் ஹதீஸ்ல குத்துபா நடக்கக்கூடிய நேரத்துல இன்னொருத்தரை பார்த்து வாய் மூடுங்க அமைதியாக இருங்கன்னு சொன்னாலும் உங்களோட குத்துபாட பலன் இடம்பெறும் பெறும் என்னத்தை காட்டுறாங்க குத்துபா அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் வளமையாக சொல்லக்கூடிய நாலு ரக்கா தொழுவே இன்றைக்கு ரெண்டு ரக்காத்தாக சுருக்கி தரப்பட்டீங்கன்னு சொன்னா குத்துபா முக்கியமான ஒரு அமல் இந்த அமல்ல இன்னொருத்தருக்கு பேச வானம் என்று சொன்னாலும் உங்களோட குத்துபாவுடைய பலன் கிடைக்காதுன்னு சொன்னா வேளாணவர்களை இந்த அமல் நடந்து கொண்டிருக்க போகல வெளியே இருக்கிற மகனை விடுங்க சில பேர் உள்ளுக்கு தான் இப்பாரு மகன் ஆனா பேஸ்புக்ல பார்ப்போம் வாட்ஸ்அப்ல இப்பார் அந்த நேரம் கேட் பள்ளி உள்ளுக்கு இது இல்லைன்னு சொல்லலாம் சொன்னா ஒவ்வொருத்தர் சொல்லி இல்லை நான் கண்ணால கண்டது இது இந்த பள்ளி என்று சொல்லல வேற பள்ளி அல்ல இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல அது சொல்லலாம் ஜும்மாவுடைய நேரம் பயானுடைய நேரத்துல பள்ளியில போன்ல பேஸ்புக் வாட்ஸ்அப் மட்டும் இல்ல இதுக்கு அங்கே இன்னும் சொல்லேலும் சொல்ல இயலாத நிலைமை அது நான் காணல இன்னொருத்தர் உடனே வந்து எனக்கு சொன்னது அதிரத்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறது மேலானவர்களே கொஞ்சம் சிந்தனை இருக்கணும் எங்களோட பிள்ளைகளை நாங்க பெற்றுட்டோம் அது வளர்ந்துட்டு போகுதுன்றது இல்ல ஆடு மாடு இந்த புல்லு வளர்றது இல்ல அது வளர்க்கணும் சரியான முறையில வளர்த்தெடுக்கப்படணும் இல்லாட்டி பெற்று இந்த புள்ள செய்யற ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கேள்வி கணக்கு கொடுத்தே ஆகணும் பதில் கொடுத்தே ஆகும் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் பெற்றுட்டோம் அது ஒரு மாயா பிள்ளை நல்லா தான் நிற்கிறாங்க பாக்குறதுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் வாப்பாக்கும் உமாக்கும் போயிட்டு சேர்ந்து கொண்டு தான் சொன்னாங்க சொல்லலாம் அலஹி வசல்லம் லிகுல்லி காதிரின் லிவா இந்த இந்திஹி யோமல் கியாமா ஒவ்வொரு மோசடி செய்யக்கூடியவும் அதாவது தனக்கு தரப்பட்ட பொறுப்பை யார் மோசடி செய்வாங்களோ கயாமத்து நாள்ல ஒரு கொடி நிப்பாட்டப்படும் அவங்களுக்கு இவங்க எப்படி ஒரு கொடி கொடி மூலமாக அடையாளம் காண்றதானே இவங்க இந்த டீம் இவங்க இதை செய்யணும் சொல்லி அதே மாதிரி ஒரு கொடி நிப்பாட்டப்படும் கொடியின் மூலமாக காட்டப்படும் இவங்க மோசடி செஞ்சவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா யூரோப்பாவு கதிர கதிரத்தி அவங்க எந்த அளவு மோசடி செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களோட குடும்பத்துல பராமரிக்கிற விஷயத்துல தொழில விஷயத்துல எந்த எந்த அளவுக்கு மோசடி செஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவனோட பொட்டியை உயர்த்தி காட்டப்படும் மேலானவர்களை கொஞ்சம் நாங்கள் சிந்தனைக்கு எடுத்து பார்க்கணும் விளையாட்டில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் விளையாட்டு இல்ல இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்படுறது எப்படின்னு சொன்னா செய்யாமத்து நாள்ல செய்யாமத்து நாள்ல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவங்க வைக்கிறாங்க தானே பெரிய பெரிய பொறுப்புகள் அதாவது பைத்துல் மாலுடைய பொறுப்புகள் அது எந்த எந்த தரத்துல இருந்தாலும் சரி அரசியல் தரத்திலாக இருந்தாலும் மஸ்ஜிதாக இருந்தாலும் ஸ்கூலாக இருந்தாலும் கம்பெனியாக இருந்தாலும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே இவங்க பொது சொத்து அதாவது இவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாத சொத்துல இவங்க கைய வைப்பாங்கன்னு சொன்னா இவங்க இவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு விஷயத்துல கை கைய வைப்பாங்கன்னு சொன்னா ஏமத்து நாள்ல இவங்க இவங்க ஆடை திருடினாலும் பொருளை திருடினாலும் அதை அப்படியே கழுத்துல போட்டுக்கொண்டு பாரம் தாங்க இல்லாம அலைவாங்க பாரம் தாங்க இல்லாம அலைவாங்க கத்தி கத்தி அலைவாங்க அலைஞ்சு கொண்டு வருவாங்க சொல்லல்லா அலைஞ்சி வசல்லம் அவள்கிட்ட வந்து சொல்லுவாங்க யார சூழல்லாம் பாரம் ஆயிக்குது யார கஷ்டம் ஆயிக்குது யார சூழல்லா தாங்க இல்லாம ஆயிக்குது இதெல்லாம் யாரு பொது சொத்தை திருடினவர்கள் கைய வச்சோம் இவங்க எல்லாம் வந்து கேட்பாங்க யார சொல்லா ஆயிக்குது யார சொல்லா மாடை திருடினவர் மாட தோல்ல போட்டுக்கொண்டு அத அது அந்த பாரத்தோட வந்து யாருக்கும் கத்துது கேட்டுக்கொள்ளல யார சொல்லலாம் பாரமாக இருக்குது என்று சொல்லி கொண்டிருப்பாங்க உடனே சொல்லுவாங்க சொல்லலாம் அலஹி வசல்லம் உங்களுக்கு நான் எதை செய்ய வானம் என்று சொன்னனோ அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க நான் உங்களுக்கு எதை எத்தி வச்சிருக்கிறேனோ அதை நீங்க கணக்கெடுக்காம வந்திருக்கிறீங்க இன்றைக்கு நாள்ல உங்களுக்கு சஃபா செய்யறதுக்கு எனக்கு ஏழை என்பதாக சொல்லலாம் மேலானவர்களே சகோதரர்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நாங்க செய்யக்கூடிய எந்த இடத்துல என்ன செஞ்சாலும் மாற்றுறது கட்டாயம் ஒரு இடம் இருக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களை யாரும் பார்க்கல நாங்க ஏதோ செய்யறத செஞ்சுட்டு போறோம்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலையாவும் சொல்றாங்க இதாம ஹலவு தத்தஹரயோமன் பல தப்புல் ஹலவுத்து வலாக்கின் குல் அலைய ரசீது சொல்றாங்க இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலையாவும் இதாமா ஹலவு தத்தஹரயோமன் ஒரு நாள் நீங்க தனிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாள் நீங்க தனிச்சிட்டீங்க யாரும் அவங்களோட இல்ல நீங்க ரூம்ல எங்கேயோ ஆபீஸ்ல எங்கேயோ தனியா இருக்கிறீங்க ஒரு நாள் தனிச்சிட்டீங்கன்னு சொன்னா பல தகுல் கலவுத்து ஒரு நாளும் யாருக்கிட்டையும் நீங்க கூட சொல்லிடாதீங்க வாயால நான் தனிச்சிட்டேன் என்கிட்ட யாரும் இல்லை என்பதாக சொல்லிடாதீங்க மாறாக சொல்லுங்க என்னை ஒருத்தன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அந்த தனித்த நிலைமையிலேயும் சொல்லுங்க என்னை ஒருத்தன் கவனிச்சு கொண்டே இருக்கிறான் நான் கவனமாக இருக்கணும் என்னைய அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த சிந்தனையோடு எரிங்க என்பதாக இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க எங்களுக்கு அழகாக ஒரு கவிதையில சொல்லி மேலானவர்களை மேலானவர்களே சகோதரர்களே எனவே கொஞ்சம் நாங்க சிந்திச்சு பார்க்கணும் எங்கட பிள்ளைகள் எப்படி நாங்க வளர்த்து வச்சிருக்கிறோம் எங்கட நடைமுறைகள் எப்படி இருக்குது சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல சல்லாஹு அழகி வசல்லாம் லான ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் ஆண்களை போல இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களை போல இருக்கக்கூடிய ஆண்கள் இவங்களுக்கு ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க பதுவா செஞ்சாங்க நாசம் அடைவாராக நாசம் அடையட்டும் என்பதாக சொல்லலாம் சொன்னாங்க வேளாணர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எங்கட புள்ளையில் ஆண்கள் எங்கட மகன் பெண்ணை போல கொடுத்திருக்கிறாரு எங்கட மகள் ஆம்பளை போல உடுத்திருக்கிறாங்க எந்த போறதுக்கு முன்னால தகப்பனாகிய நான் எப்படி உடுத்திருக்கிறேன் தகப்பனாகிய நான் எப்படி உடுத்திருக்கிறேன் எங்களை என்ன இப்ப வயசு போனாலும் செலவங்க வாலிபர்கள் மாதிரி வயசு போனாலும் வாலிபர்கள் மாதிரி அவங்க வாலிபர்கள் நினைக்கிறே வந்து எங்கட எங்க நாங்க உடுக்க வேண்டிய உடுப்பெல்லாம் எங்கட அப்பா உடுத்துக்கொண்டு உங்களோட அப்பா உடுத்துக்கொண்டிருக்கிறார் உங்களோட வாப்பா உடுத்துக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி வாலிபர்கள் சொல்றது ரெண்டு பேரையும் பார்த்து நாங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது உங்களோட வாப்பா உடுத்தாலும் நீங்க உடுத்தாலும் இது ரெண்டு உடுக்கிறதுக்கு தகுதி நீங்க இல்ல பொம்புல பொம்புலே பார்த்து சொல்லணும் அல்லது நீங்க விடுத்தாலும் உங்களோட உமா விடுத்தாலும் இது உடுக்கிறதுக்கு தகுதி ஆம்பல ஏன் டெனிம் மடிச்சு கொண்டிருக்கிறான் மேலாளர்களை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பார்க்கணும் ரசூல் சல்லாஹ் வலைவ செல்லம் எங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விடயங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டிருக்கிறாங்க இதை செய்ய இதை செய்ய வானம் அப்ப நாங்க வானம் என்றதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னா ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க சொன்னதுல சொன்ன அதால சொல்லி தந்த எங்களுக்கு விஷயங்கள் எங்களுக்கு யக்கீன் இல்லை எங்களோட ஈமான்ல உறுதி இல்லை அதனாலதான் நாங்க இதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க சொல்லலாஹு அலஹி வசல்லம் இருக்கிறவங்க கோல் கோல் சொல்லக்கூடியவங்க சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்லன்னு சொன்னாங்க அதே போல சொன்னாங்க லைச மின்னாமன் ரஷ்ட முஸ்லிமன் அவதர்ரஹோ ஒரு முஸ்லிமை ஏமாற்றது அவருக்கு தீங்கு விளைவிக்கிறவர் அவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு சொன்னாங்க லைச மின்னா மல்லம் யர்ஹம் சகீரனா வக்கீர் கபீரனா வலம் யாரிசி ஆலிம் சின்னவங்களுக்கு இறக்கம் காட்டாங்க இறக்கம் காட்டாதவங்க பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் அதே போல ஆளி மூலமாக்கிற ஹக்குகளை பேணாதவர்கள் இவங்களும் என்னைய சார்ந்தவர்கள் அல்ல என்பதா சொல்லலாம் இப்படி எல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டு நாங்க கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு மாற்றம் இல்லை என்று சொன்னா நான் கொஞ்சம் தயாராகணும் ஏன் என் உள்ளத்துக்கு மாற்றம் வருது இல்ல ஏன் என் உள்ளத்துல பாவம் நிறைஞ்சு போயிட்டா கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் எங்கட பிள்ளைக்கு சில விஷயங்களை நாங்க சொல்றோம் செய்யவானம் செய்யவானம் செய்யவானம் சொல்லி சொல்லியும் திருப்பி செய்யற நேரம் எங்களுக்கு கோபம் வருது கோபம் வருது கோபம் வந்து அடிக்கிறோம் ரப்புல் இசத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு ரசூல் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மூலமாக பல விடயங்களை எங்களுக்கு செய்ய வானாம் செய்ய வானம் என்று தடுத்திருந்தும் நாங்க எத்தனை முறை செஞ்சு கொண்டே இருக்கோம் நான் செய்யறது சரியப்பா நான் செய்யறது சரியப்பா உருவா தானே எடுத்தோம் அது என்ன பெரிய ஹராமாக போகுது கரண்ட் பில் தண்ணி பில் கெட்ட லேட் ஆகினாலும் அதுலேயும் ஒரு கணக்கு போடுது அது எங்களுக்கு விளங்குது இல்லை எல்லா இடத்துலயும் என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்குது சொன்னாங்க ஒரு காலம் வரும் அதுல வந்து வட்டியோட தொடர்பு இல்லாத யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள் எல்லாரும் வட்டியோட தொடர்பு ஆயிப்பாங்களா சொன்னாங்க சல்லா அலிஸ்லாம் வட்டியோ வட்டி எடுத்தோ எடுக்கலையோ அதுல தொடர்பு எல்லாருக்கும் என்ன ஒன்றும் அதுல தூசி சரி இவங்களை வந்து அடையும் சொன்னாங்க அந்த ஒரு காலம் வரும் என்பதா சொல்லலாம் எனவே நாங்க தயாராக இருக்கணும் எங்களை கிட்ட நெருங்கக்கூடிய பாவங்களை விட்டு நாங்க தூரமாகணும் சொன்னா பாவம் நிறைஞ்ச காலம் ஏன்னா பகிரங்கமாக இல்லாட்டி மறைமுகமா நிறைய பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு சிலவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க எப்ப அல்லா குடிப்பான்னு தெரியாது திடீரென்று குடிப்பான் அட்ரஸ் இல்லாம போயிட்டு திடீரென்று குடிப்பான் அட்ரஸ் இல்லாம போயிட்டு கொஞ்சம் நாங்க சிந்தனையோட இருக்கணும் நாங்க ஏதோ நினைச்ச சூரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களோட சூரத் சீரத் எல்லாத்தையும் நாங்க ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க காட்டி தந்த பிரகாரம் நாங்க மாத்தி கொள்றதுக்கு தயாராக இருக்கோம் மேலானவர்களை சகோதரர்களை சொன்னாங்க அலஹி வசல்லம் உன்சுர் அஹாக்க வாலிமன் அவ மதுலூமன் உங்களோட சகோதரர் அநியாயக்காரராக இருந்தாலும் அந்நியாயம் விளைக்கப்பட்டவராக இருந்தாலும் நீங்க உதவி செய்யுங்க என்பதா சொன்னாங்க சொல்லலாம் உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் அவர் அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருந்தா நாங்க உதவி செய்யறோம் அது சரி அது என்ன அநியாயம் செஞ்சவரா இருந்தாலும் உதவி செய்ய சொல்றீங்க சொன்னாங்க அநியாயம் செஞ்சவருக்கு நீங்க செய்யற உதவி அவர் செய்யக்கூடிய அநியாய அநியாயத்தை அவர்கிட்ட இருந்து தடுக்கிறது என்பதா சொல்லலாம் மேலானவர்களே கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பார்க்கணும் இஸ்லாம் எல்லாத்தையும் எங்களுக்கு அழகான முறையில வழிகாட்டி தந்திருக்குது எப்படி வாழணும் எப்படி அநியாயக்காரனோட நடந்து கொள்ளணும் எப்படி தந்தையோட இருக்கணும் எப்படி பிள்ளைகளோட இருக்கணும் வியாபாரம் எப்படி செய்யணும் வியாபார முறைகள் எப்படி எது ஹலால் எது ஹராம் அழகாக முழுமையாக சொல்லப்பட்ட மார்க்கம் இது இஸ்லாம் மார்க்கம் லா ஈமான லிமல்லா அமானத்தலா சொன்னாங்க சொல்லலா அலிஸ்லாம் யாரிடத்துல அமானிதம் பேணக்கூடிய தன்மை இல்லையோ அவர்கிட்ட ஈமான் இல்லை என்பதாக சொன்னாங்க எங்கட ஈமான்ல எகைன் இல்லாம போறதுக்கு ஒரு காரணம் நாங்க எதிர்பார்க்கணும் எங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அமானித தன்மை எங்களுக்கிட்ட இல்லாம ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க இது கணக்கு இல்லாம பேணுதல் இல்லாம கவனிப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னா இவர்கிட்ட ஜீனே இல்லை என்று சொல்லலாம் மேலானவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எங்கட அமானிதத்துல நாங்க எந்த அளவு பேணுதலா இருக்கிறோம் எங்கட கொடுத்த வாக்குல நாங்க எந்த அளவு பேணுதலா இருக்கிறோம் கட்டாயம் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லமோட அசலாக இருக்குது நாங்க எவ்வளவு கஷ்டத்துல என்ன செஞ்சு முன்னுக்கு வந்தாலும் இந்த அசலா இன்ஷா அல்ல அக்கலோப்பின் மீதான் கியாமத்து நாள்ல மறுமையில எங்களுக்கு எங்களோட அமல்கள் நெருக்கப்படக்கூடிய நேரத்துல இந்த அஹ்லாக் பாரமானதாக ஆகும் என்று சொன்னா சொர்க்கம் போறது லேசாக இருக்கும் நாங்க ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய அசலாக்க எங்கட வாழ்க்கையில எடுத்து நடக்கலன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் சொர்க்கத்துக்கு மாற்றமான இடத்துக்கு அல்ல எங்களை எனவே நாங்க என்ன செய்யறது ரபுல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹூ எங்களுக்கு என்னென்ன காட்டி தந்தானோ ரசூல் சல்லாஹூ அலையுசலம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு எதை எதெல்லாம் காட்டி தந்திருக்கிறானோ அதன் பிரகாரம் எங்களோட வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லா தோப்பி செய்வானாகும் மேலும் இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தந்தருள்வானாக தாய் தந்தைகளுக்கு துவாவுக்கு உட்பட்டவர்களாக அல்லா எங்களை ஆக்கி அருள்வானா தாய் தந்தைகளிட பதுவா பெற்றுக் கொள்ளாத பிள்ளைகளாக அல்லா எங்களை ஆக்கி அருள்வானா